அரிச்சனை வயலுள் என்ன இருக்குது என்ன விதை கொண்டாந்து போடுவாங்க சாமி அப்படின்னாரு அன்பு வித்திட்டு அன்பையே விதையா போடுவாங்களாம் அப்ப அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதைய போட்டு அது மாதிரி விவசாயம் செய்கின்ற தொண்டர்கள் இருக்காங்களே அந்த தொண்டர்களுக்கு எங்க பெருமான் மழையா பொழியறாம் மேகமா பொழிகிறார் பாத்தீங்களா இதெல்லாம் சிவகாசின்னா கேள்விக்கு வரும் என்ற அர்த்தம் <laughs> போச்சு தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டர்த்த அரும்பரல் மேகன் இப்பகுதியை விளக்குக முப்பது வரி விளக்குகன்னு ஆமா இப்பகுதியை விளக்குக அப்படின்னு சொன்னா அசல் பக்கா யூனிவர்சிட்டி கேள்விதான் அப்போ அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதையை போட்டு தொண்டர்கள் என்று சொல்லுகின்ற உழவர்களுக்கு இந்த பெருமானாகிய மேகம் மழை பொழிந்தது இங்கேயே பாத்தீங்களா நாலு வரியில அப்ப எது வயல் எது விதை யார் உழவர் எந்த மேகம் ஆண்டவனாகிய மேகம் சரி இந்த மாதிரி மழை பெய்யும் போது உலகத்தில் என்னென்ன நடக்கிறது அதை முன்னால் இருந்து வர இப்ப மீண்டும் எங்க போயிடணும் அந்த அறுபத்தஞ்சு வரைக்கும் போடுங்க அங்க போயிடும் அங்கிருந்து வாங்க இல்லைங்களா இப்போ மேகம்லாம் சொன்னா எங்க போய் தண்ணீரை மோக்கும் கடல்ல போய் தண்ணீரை மோக்கும் அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்றது உண்டு நாம இப்ப விஞ்ஞானம் கடல் நீர் ஆவியாக வருதுன்னு சொல்றோம் புலவர்கள் கடல் நீரை முகந்ததுன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அல்லவா பரமானந்த பழங்கடல் இறைவன் வழங்குகின்ற ஆனந்தம் என்று சொல்லுகின்ற பெரிய கடல் அப்போ இந்த கடல் எல்லாம் உப்பு தண்ணி நாத்த அடிக்கும் இல்லைங்களா ஆனா அந்த கடல் பரமானந்த பழங்கடல் மேலான ஆனந்தம் அந்த உயிர்களுக்கு வழங்குறதே அந்த மேலான ஆனந்தமாகிய கடல் அப்பா அதுவே அந்த பரமானந்த பழங்கடலாக இருக்கிற அந்த கடலே இப்பொழுது மேகமா வந்திருக்கான் வியப்பா அப்ப உலகத்து உயிர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத இன்பத்தை வழங்குகின்ற பெருமானாகிய அந்த கடல் தான் என்னாச்சான் அதுவே முயலில் தோண்டி இப்ப எப்படி இருக்குன்னா மழை பெய்யும் போது கரேன்னு கருத்த மேகம் ஏய் இருட்டிட்டு வருதுடா மாட்டெல்லாம் உள்ள கட்டுப்பா வெளியே துணி அந்த போட்டோ எடுத்துரு வெளியில போவீங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லமே அப்போ கருமாமுயிலில் தோண்டி கருத்த மழை பொடிகின்ற அந்த மேகம் போல தோண்டி சரி இந்த மேகம் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மலையில அப்படியே அப்படியே மேல படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு அப்புறம் கீழே இறங்கும் இது எந்த மலை மேல ஏறிச்சு அப்படின்னு கேட்டா திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருப்பெருந்துரைங்கிற மலை அந்த மலையில இந்த மேகமானது அப்படியே கண்ணங்கரையர் மேகம் அப்படியே ஏறி உருண்டு அப்படியே வந்தது பார்த்தோம் அந்த மலையில ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய அந்த பெருமானுடைய ஒளி இருக்கு அதுதான் மின்னல் ஒளி மின்னல் ஒளி அப்ப மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்த்தடை என்றாலும் சொன்னார்களே அந்த மின்னல் மாதிரி தோன்றிச்சு அந்த அந்த பெருமானுடைய நிறம் எனவே அந்த நிறமானது மின்னுகிறதான் திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய இந்த மின்னலை கண்ட உடனே பாம்பெல்லாம் வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் புத்துக்குள்ள ஓடிடும் ஏன்னா மின்னலை கண்டா அதுக்கு பயம் அது மாதிரி இங்க இந்த மாதிரி இந்த மின்னலாகிய அந்த பெருமான் அப்படி இப்படி மின்னும் போது என்ன ஆச்சுன்னாரு ஐம்புல பந்தனை வாழறவு எரிய அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற ஐந்து பொறிகளாகிய பாம்பு இருக்குதே ஐந்து பொறிகள் எது மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற பாம்பு இந்த அஞ்சும் அந்த மின்னலை பார்த்தவனே புசு புசு நல்லா உள்ள போட்டுது ஏன் இனிமே நம்ம வாழாட்ட முடியாது வாழாட்ட முடியாது இனிமே எல்லாம் எது இருக்கும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இது வரைக்கும் இந்த ஐந்து பேரறிவு என்ன பண்ணுச்சு இந்த மண்ணையே கொள்ள சாப்பாடு உணவு மனைவி மக்கள் பிள்ளை பேரம் பேத்தி இதிலேயே கிடந்தது இப்ப அந்த பாம்பெல்லாம் என்னாச்சுன்னா நெளிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பரம்பொருளே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படி ஆயிட்டுது எனவே இந்த அஞ்சு பாம்பும் அப்படியே ஒடுங்கி அடங்கி போட்டுதுன்னா அப்படின்னா சரி சாமி அருமை இப்ப அங்க பாம்பு என்ன பண்ணுத ரொம்ப அருமையா கடல் பெருமான் மலை திருப்பெருந்துறை அப்படி எழுதுனா தான் எங்களுக்கு விளங்கும் இல்லைன்னா மக்கு நாங்க என்ன பண்றது அப்படி சொல்லிவிடுறது திருத்துறவன் எனக்கு மக்கு தானே நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு எழுதினாத்தான் எங்க பாராப்பனும் மூளைக்கு விளங்குது அப்படி எழுதணுமாக்கும் என்று சொன்னா எழுதணும் அப்பதானே விளங்கமா தெரியும் எனவே திருத்தக மின்னொளி மின்னல் ஒளி எது பெருமானுடைய அந்த உடல் ஒளி திசை திசை வீரிய இந்த மின்னலை கண்ட அஞ்சிய பாம்பு எவை ஐந்து அது ஐந்து பொறிகள் அப்பா இந்த மழை பெஞ்சது நல்ல வேலை அஞ்சாறு மாசம் ஆச்சப்பா ஒரே கோடை எங்க பார்த்தாலும் நிலத்தெல்லாம் சுடுதுன்னா அப்படின்னாரு அப்ப அந்த கோடை தனியுது இங்க என்ன கோடை என்னது பெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப இது வரைக்கும் என்ன துயர்னாரு இந்த பிறப்புங்கிற துயர் அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுத்து மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிரை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத கோடை அதான் இந்த நலமில்லாத கோடை வெப்பம் இப்ப என்ன சொன்னாரு அப்படியே தனிஞ்சு போயிடுச்சு தனிஞ்சதுனால அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இப்படி மாறிச்சு அப்ப அந்த மாதிரி இருந்த கோடையெல்லாம் பிறவி ஆகிய கோடையெல்லாம் இங்க தனிஞ்சு போய் இன்று பிறவி நீக்கம்ங்கிற குளிர்ச்சி ஏற்பட்டதான் அதே அப்பா பெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப கரப்பன ஒளிந்து விட நீடையடில் தோன்றி வாழ்வொடி மிடிர ஆனா அப்படி செஞ்ச உடனே அந்த ஆன்மாவனுடைய அந்த உடம்பே ஒரு அருமையான ஒளியா அழகு புரிஞ்சிருக்கான் ஆமா நீங்க தவக்கலைன்னு சொல்றோம்ல தவக்கலை இல்ல இல்ல தவக்கலை சிவ சிவ அதனால அதுக்கு தவக்கலைன்னு பேர் இல்ல தவளைன்னு தான் பேரு நாம எல்லாம் ரெண்டு ஒண்ணு எடுத்து படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதணும் ஏட்ட கெடுத்தான் அதனால தவக்கலைன்னு தவளைன்னு தான் பேரு இது தவ கலை ஏ அந்த முகத்தை பாருப்பா அதுவே அந்த அருள் சொட்டுதுப்பா நல்ல ஞானிகள் அது மாதிரி முகத்தை பார்த்தாலே தெரியும் அதனால நீடு எழில் தோன்றி வாழொலி மிளிர அந்த தவத்தினுடைய பொலிவு அப்படியே தோன்ற இந்த ஐந்து பொறிகளும் தன்னுடைய வேலையை நிறுத்த பெருமானுடைய திருவருள் பாய அந்த உயிர்களுக்கு எப்படி வருமா அந்த ஒளி வருமா அது எது போலனாரு பாருங்க தோன்றி வா ஆளொளி மிளிர தோன்றினா ஏற்பட்டுன்னு அர்த்தம் இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல மழை பெஞ்சதுன்னா தோன்றின்னு ஒரு செடி அது நல்லா தலைக்கும் தலைக்கும் அப்ப பாரா நிலத்துல நேற்று வரைக்கும் வெறும் மண்ணும் கல்லுமா இருந்தது பாரு செடியும் குனியும் அடாராடா மண்டுதுடா மண்டுதுடா அங்க தோன்றிங்கிற பூ வருது இங்கே மின்னொளி தோன்றி ஏற்பட்டு இருக்கும் அப்ப தோன்றிங்கிறது தனக்குன்னு சொன்னா ஏற்பட்டு செடிக்குன்னு சொன்ன படர்ந்து பா இது மாதிரி ஒரு உருவம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க முப்பது வரிகள் உருவகமா பேசுற அல்லவா தோன்றி நம்ம என்ன பண்ணணும் தோன்றி தோன்றி பூ தோன்றி ஏற்பட்டு அப்படி எழுதிக்கிட்டோம்னா பட்டன் விளைங்க அல்லவா மின்னொளி தோ வெந்துய நீரடில் தோன்றி வாழொளி மிடிற எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து அருமை அருமை ரொம்ப அருமை இந்த மேகம் இருக்குதே யாரு அந்த பரமானந்த பழங்கடலாகி அந்த மேகம் அந்த திருப்பெருந்துரைங்கிற மலையில ஏறி அப்படி வந்து பெய்ய போகும்போது என்னன்னு கேட்டா இது மாதிரி மழை பெய்யும் போது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம் செக்கச்சவே செக்கச்சவேன்னு இருக்கும் அப்படியே நிலத்துல ஊர்ந்துகிட்டே போகும் அந்த பூச்சி செக்கச்சவேன்னு இருக்கும் அந்த பூச்சி தோன்று இந்த மலை வந்துருந்தார் அது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம் இந்திர கோப பூச்சிகள் அப்படின்னா இங்க என்னன்னாரு இந்த அந்த பழங்கடலாகிய அந்த மேகம் அப்படி திருப்பி திருப்பெருந்துறையில ஏறி மின்னி அப்படி ஒழித்து என்ன பண்ணுதான் இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பிறவியை கோபிக்குதான் கோபம் என்பது இங்கே பூச்சி எதுக்கு அந்த இயற்கை வர்ணனைக்கு ஆனா இங்க உருவத்துக்கு ஓம் எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து எங்க அடியவனை எத்தனை தரம் தான் நீ வந்து பிறக்கிறது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று அந்த ஆன்மா கடினப்படும் போது இனிமே பிறவி வருவிய இந்த பக்கம் திரும்புவிய இல்ல சுவாமி வணக்கம் ஆக இந்த பிறவிங்கிறது இந்த பக்கம் திரும்பாதான் சிவ சிவ எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து எங்களுடைய பிறவிங்கிற அந்த கோபத்துல கோபம் கொண்டு முரசு எரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி இடி இடிக்குது அங்க இடி இடிச்சா என்ன பண்ணும் கேட்டா இடிய கண்டாலும் பாம்புக்கு சரி வராது இடி இடிச்சாலும் நமக்கும் சரி வராது எல்லாம் அர்ஜுனா அர்ஜுனான்னு உள்ள ஓடிவிடுவோம் ஆனா இங்க என்னன்னாரு முரசெறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி அந்த இடி அதுக்கெல்லாம் பயம் இங்க என்ன இடினாரு முரசு எரிந்து நல்ல முரசெல்லாம் அடிச்சுக்கிட்டு அது எப்படி எப்படி முழங்குதான் நிதானமா முழங்குதான் எல்லாருக்கும் காதல விடும்படியா இதனால் சகலமான பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் தொண்டர்களாகிய உங்களுக்கு ஆண்டவனாகிய யான் வந்து கொண்டிருக்கிறேன் இனி பிறவி நீங்கும் துன்பம் நீங்கும் இன்பம் பெருகும் எல்லோரும் கொள்க கொள்க கொள்க அப்படிப்பட்ட முரசு பாவம் ஆண்டவனுக்கு தலையெழுத்து <laughs> இந்த ஆன்மாக்களை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கருணையா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஏங்க உங்கூட்டுக்கு வந்தாரு எங்கூட்டுக்கு வந்தாரு உங்கூட்டு அடாடா வீடு தோறும் தவறாம வந்தாருன்னு பாவம் ஏயா அந்த குடிசை வீட்டுக்கு பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி ஒரு கீத்து தான் இருக்குது அதுவும் இன்னைக்கோ நாளைக்கேன்னு உழவு போகுது அந்த குடிசை அங்கேயும் போவானோ பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி இறைவனுடைய கருணை பெருக்கை எப்படி எல்லாம் சொல்லுகிறார்னு பார்த்த திருவாசகத்துல அப்படியே குவிக்கலாம் பழங்குடில் தோறும் கீத்து ஒண்ணுதான் இருக்கு அது பிச்சுக்கிட்டு நிக்குது ஒரே ஒரு மூங்கில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு மூங்கில ரெண்டு கீத்து இருக்கிற வீட்டுல கூட உள்ள நுழைஞ்சு ஏண்டா நலமா இருக்கியா ஏமா எல்லாம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குது இது மேட்டு குடிமக்களுக்கு மட்டுமல்ல இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுங்கடா அவன் இடஒதுக்கி அவனுக்கு மட்டும் பழங்குடியில் மட்டும் போய் மாடி மாடி வீடெல்லாம் உளுந்தாருன்னா குடிச்சோரா போனாங்க மாடி வீட்டுக்கும் போவார் குச்சி வீட்டுக்கும் போவார் குடிசையே இல்லாத பிளாட்பாரத்துல படுத்தவனையும் ஏண்டா ராஜா வீடு இல்ல இல்ல இங்கதான் படுத்துவியா ஆமா நல்லா வந்துமே சௌரியமா இருக்க என்று பிளாட்பாரத்துல படுத்தவனை கூட செய்வார் பெரும்பாலும் ஆகவே எல்லாம் திருவம்பாவை திருப்பள்ளிச்சிலே இருக்குது எல்லாம் ரொம்ப அருமை பூ முரசறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி அப்படி வந்து தன் கருணையினாலே இடி இடிப்பாராம் என்ன இடி எல்லோரும் வருக எல்லோரும் வருக என்று பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட இப்படி இருந்தவன தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ஆஹா இப்படி பெருமா நமக்கு அருள் செய்கிறார் பத்தியா என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்ல பெருமானி பெருமானி என்று சொல்லி அப்படி குவிக்கிறாங்களாம் எது போல இந்த கைக்கு காந்தல் பூ காந்தல் பூ பார்த்தா கையை பார்க்க வேணா கையை பார்க்க அதனால அங்க என்னன்னா மழை வரும்போது காந்தல் பூ தோன்றும் இங்க கைகுவிப்பு தோன்றும் காந்தல் தோண்டி ஆமா காந்தல் காத்த எஞ்சா இன்னருள் நுந்துளி கொள்ள எஞ்சா இன்னருள் நுந்துளி கொள்ள இப்படி எல்லாம் அவங்க கூம்ப ஆரம்பிக்கணும் பெருமானும் அந்த அருளை சொரிகிறானா சொரியும் போது என்னன்னு கேட்டா முதல்ல லேசா தூர ஆரம்பிக்குதான் தூர ஆரம்பிக்குது அப்புறம் தான் பெருமழையா வரும் இந்த தூர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கொல்லையில சாமான எடு சாமான எடு அப்படின்னு சொல்றோமே தூத்த வந்துட்டு அப்புறம் அடிச்சா மழை பெரிய மழையா பெய்யும் அந்த முன்னால தூரல் என்றது என்ன சொல்லுது தூரல் வருதான் அந்த தூரல் இன்னருள் நுந்துளி கொள்ள ஆண்டவனுடைய இன்னருள் ஆனது இதோ இப்பொழுது அப்படி சுரக்க கீழே ஒன்று ஒரு ஓரிரு துளி கொட்டுதான் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அப்படி நுண்தொழி வர பார்த்தேன் ஒரு பத்து நிமிஷத்துல நல்ல பெருமழை அடமழை நிதானமான மழை இந்த காத்துக்கு இடையில வந்துட்டு மழை போடும் அதனால காத்தடிக்காம நிறுத்தி பெய்து பாருங்க அது நல்லா ஒரு மணி நேரம் பெஞ்சிருச்சுன்னா அப்பதான் அந்த குளங்கொட்டையெல்லாம் ரொம்ப மற்ற இதெல்லாம் இருக்கு தண்ணி எல்லாம் நீங்க கிணத்துல தண்ணி வரும் எல்லாம் அந்த மாதிரி நிறுத்தி பெய்யற மழையா அப்படி பெய்தான் பெய்தா என்ன ஆச்சுனர் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை செவிட்ட எங்க பார்த்தாலும் அங்க பார்த்து ஏ வெள்ளமா தண்ணி போகுதுப்பா ஐயோப்பா இங்க பாடுற வெள்ளத்தை அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுதான் திசை திசை செவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி கேத குட்டம் கேதம்னா துன்பம் துன்பமாகிய குட்டம் கையற ஓங்கி அப்படின்னு குட்டம்னா குளம் இந்த எல்லாம் தண்ணி போய் பாய பாய பாய அந்த குறையே இல்லாத உடவுகள் எல்லாம் இந்த தொண்டர்கள் எல்லாம் குறையின்றி நிரம்பி இருக்காங்களாம் குறைவிலா நிறைவா இருக்காங்களாம் அது போல அங்க இருக்கிற குளம் எல்லாம் தண்ணி நிரம்பி அப்படி இருக்கலாம் அல்ல மழைக்கு என்ன தண்ணி நிரம்பி இங்க என்ன குற்றமில்லாது நிரம்பி அருள் நிரம்பி அர்த்தம் இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர்நசை தரவரம் நெடுங்கன் மான்கனம் தவப்பெரும் வாயிலை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன இப்படி ஒரு பக்கம் மழை பெய்ஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது ஒரு பக்கத்துல ஒரு வத்தன ஆத்துல தண்ணியே இல்லை ஒரு மகன் என்ன பண்ணுதுன்னா தண்ணி தாகம் இப்படியே பாக்குது ஒலியும் ஒலியும் பாக்குது வந்துட்டு இது அங்க ஒரு ஒரு முயல் தாண்டினா அங்க தண்ணி ஓடுற மாதிரி படுது பாஞ்சு போயிச்சாங்க அங்க போனா மண்ணா இருக்குது ஏன்னா அந்த காணல் நீர் இங்க பார்த்தோம்னா அங்க தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு இங்க ஓடியா இருக்கு பாவம் ஒரு மான் இங்கே இங்கேயும் ஓடி தண்ணி தவிக்குதான் அப்படி அது எது புறச்சமயங்கள் புறச்சமயங்கள் ஏ அங்க போனா நாங்க எடுத்த கடை அங்க ஒரு வாரம் போப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போன அப்புறம் இன்னொருத்தர் நாங்க எடுத்த கேடா ஒவ்வொரு சனிக்கிழமையும் போனா நல்லா நாங்க எடுத்த கேடா ஒரு செவ்வாய்க்கிழமை வைசரம் கோயிலுக்கு போனா பாவம் இங்க அங்க ஓடி என்ன ஒண்ணுமில்லை இவ்வளவு மழை பெய்யுது இவ்வளவு தவிட்டுது குளமெல்லாம் குட்டையெல்லாம் நிறையுது ஒரு பக்கம் இது தலையெழுத்து ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் பழமொழி தெரியுமில்ல தெரியாத ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும் என்னது இவ்வளவு தண்ணி போகும்போது ஆன்னு வச்சு என்ன அதேதான் இந்த பழமொழி கிடையாத உண்டல்ல ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் அப்படித்தான் குடிக்கும் பாவம் அதனுடைய ஊழ் இப்ப மாடெல்லாம் பாருங்க நல்ல தண்ணி வேட்டியா இருந்தா அப்படி உறிஞ்சிச்சுன்னா அப்படியே ரொம்ப நாம நாம குடிக்கிற மாதிரியே குடிக்கும் அது பத்து நிமிஷத்துல அப்படி குடிச்சிடும் தொண்டு தண்ணியை ஏன்னா அவ்வளவு தண்ணி நம்ம என்ன தட்டி கொடுத்து அப்பா அவ்வளவு தண்ணி உனக்கு என்ன அப்புறம் குடிச்சிட்டு தான் அப்படி பார்க்கணும் நம்ம மாதிரி தான் கூட வளர்ற அந்த ஜீவராசி தானே பாவம் இனிமேலாம் அப்படின்னா மாடு வீடு வளர்க்கறதுன்னா ஐசி மாடு நம்ம வீட்டுல வளர்க்கறது அது எப்படி வளர்க்கறது அப்படின்னு ஏன் மாடே இல்லை ஆமா அதுக்கு வந்து புல்லு கிடைக்கிற மேய்க்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடைக்கல மேய்க்கவும் மேய்க்கிறதுக்கு புல்வெளி இல்லை அதனால எனக்கு கறக்கிறது தெரியாது அப்புறம் என்னதான் பண்றது கண்ணுட்டி எழுத்துதுன்னா கண்ணுட்டியோட கீழே போய் பொத்துன்னு விழுந்துடுறான் என்ன பண்ண மேலும் கட்டுறது அது இதுக்குள்ளதானே எல்லாமும் நான்கு சுவருக்குள் எது நடந்தாலும் அதுக்குள்ளதான் அதுக்குள்ளது அதனால இனிமே மாடு கண்ணு எல்லாம் ஏறத்தாலே பெரும்பாலுமே விட்டுட்டாங்க நல்ல விவசாயிகள் கூட வச்சுட்டாங்க இனிமேல எங்க கறந்த பால் கண்ணலுடுங்கிறது திருவாசகத்துலதான் பாக்கலாம் ஐயா கறந்த பால்னு ஒண்ணு எங்க கிடைக்கும் எங்க திருவாசகத்துல கிடைக்கும் போட வேண்டாம் திருவாசகத்துல கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் போடாண்டார் பார்த்தே பார்த்தார் மற்ற உலகத்துல மூச்சு பெரிய முடியாது போடாண்டார் நல்ல வேலையா போச்சு அதனால இருமுச்சமயத்து ஒரு பேய் இருமுச்சமயம் இருமுன்னு அறுவகை சமயம் அந்த அறுவகை சமயத்துல அகச்சமயம் அல்ல அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்று பாருங்க ஒன்னும் கடவுளுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை கடவுளே இல்லைங்கிறது அப்புறம் இருக்கு அவனை அடைய வேண்டியது இல்லைங்கிறது இப்படி பல ரகமான சமயம் இருக்குல்லவா இந்த மாதிரி இருக்கிற அந்த அதுதான் அந்த மாதிரி இருக்கிற சமயமாகிய பெய்தேர் பெய்தேர் என்ன காணல் நீர் அந்த காணல் நீரை சில மான்கள் என்ன பண்ணுது நீர் நசை தரவரும் நெடுங்கன் மானினம் ஒரு மான் கூட்டம் ஆகவே ஆண்டவன் ஒருத்தன் உண்டவன் அடையணும்னு நினைக்குது ஆனா எந்த சமயத்துல சேருதுன்னு தெரியல பாவம் அதுதான் மான்கணம் மான்கணம் மான் கூட்டம்னு அர்த்தம் தனக்கு இன்பம் வேணும்னு நினைக்குது தண்ணி குடிக்கணும்னு நினைக்குது ஆனா தண்ணி இருக்கிறத விட்டுட்டு காணல் நீரா ஓடுது பாவம் அது போல ஆண்டவன் அடையணும் நம்ம பெருவி திரும்ப நீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எந்த சமயத்துல சேரும் அந்த சமயத்துல சேராம மற்ற வீட்டுலாம் போய் போய் தருமையான பாவம் இப்படி அந்த மான்கனம் ஆமா நீ நசை தரவரும் நெடுங்கன் மானினம் தவப்பெரு வாயிலை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காதசைந்தன அந்த முன்ன பார்த்தா ஒரு பல்லாங்க அந்த தண்ணி ஒண்ணுமே இருந்ததா அங்க ஓடிச்சு ஒன்னா குடிக்கலான்னு பார்த்தா வெறும் மண்ணா இருக்குது அப்படி இப்படி மோந்து பார்த்துட்டு அப்புறம் இப்படியே பார்த்து அங்க ஓட தண்ணி நினைச்சது அங்க போச்சு அங்க போன தண்ணி இல்ல அப்படின்னு பாவம் இது எது இது எது பிரசமயத்தவர்கள் சைவம் சாரா பிரசமயத்தவர்கள் பாவம் இப்படியெல்லாம் நீந்த வருந்த அவப்பெரும் தாவம் நீங்க தண்ணி தாத்தும் தண்ணியும் கிடைக்கல தாகமும் நீங்கல அப்படியே தவிச்சு அலையுதான் நாக தொங்க போட்டு பாவம் ஆயிரை வான பேரியாற்றகவையின் ஆனா நம்ம இந்த ஆறு எப்படி வருதுன்னாரு ஆடார் ஆடார் ஆடா எப்படி வருதுன்னா பிடிச்ச அங்கேருந்து வந்தா ஆறுலி வெள்ளத்தை அப்படின்னு சரி அங்கே எவ்வளவு பெரிய தண்ணிப்பா நீ நல்ல மழைப்பா நல்ல பரவலா பெஞ்சிருக்கியா ஒரு இடத்துல விட்டுட்டு இல்லாம பரவலாவே பெஞ்சிருக்குது நல்ல மழையா அப்படின்னு சொன்ன சொன்னா சொல்ற வானப்பேரியாற்றகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுடி கொடித்து பார்த்தாங்க சொல்ல சொல்லா இருக்கு ஏ புது வெள்ளம்பா யாரும் இறங்கிடாங்க சுழியில பட்டவன உள்ள போடும் அவ்வளவு பெரிய சுழியெல்லாம் இருக்கான் நடப்புறாரு சுழி கொடித்து துடித்து எம் பந்தமா கரை பொருது அழைத்து இடித்து அந்த வெள்ளம் வந்து ஏயா அங்க உடஞ்சு போச்சு இங்க உடஞ்சு போச்சுங்கிறாங்க ஆமாண்ணாரு இன்னும் இவ்வளவு பெரிய வல்லம் எதை உடைச்சிருந்தாரு இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பந்தம்னு இருக்கு பாருங்க அந்த கட்டு அதெல்லாம் உடைச்சடியுது பந்தமும் வேடும் படைப்போன் போற்றி இப்பதானே படிச்சான் அந்த பந்தத்தை உடைச்செறிஞ்சாதான் இந்த தண்ணி உரிய இடத்துக்கு போய் சேரும் நீங்க ஊர்ல இருக்கிற வெள்ளத்தை வந்து வரும்போது கரை உடைஞ்சு போச்சுன்னா அங்கங்க போடும் ஆனா இந்த வெள்ளம் எந்த கரையை உடைக்குது வேண்டாத கரையை உடைக்குது எது இந்த இடத்துல இவ்வளவு உயரம் இருந்தா போதும் ஒரே அடி இவ்வளவு உயரம் இருக்குது எதுக்கு வீணா தண்டமா இந்த கரை அப்படின்னாரு அது எது பந்தமாம் கரை அந்த பந்தமாம் கரையை நீக்குதான் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி என்றாரே அதைத்தான் நீங்க இப்படி சொல்ற பந்தமா கரை பொறிது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து மரம் பார்த்தா ஐயா என்ன ரெண்டு பக்கமும் மரம் எவ்வளவு பெரிய மரம் ஐயா நம்ம அந்த ஆலமரமா அது என்ன அஞ்சாள் கட்டினா கூட ஆனையா அவ்வளவு பெரிய மரம் வேரோட பேத்துடுதியா அடே அந்த மரம் என்ன இன்னொரு ஒரு முள்ளு மரம் இருந்தத ஆமா அது வேரோட ஆனா அவ்வளவு பெரிய மரம் எல்லாம் போட்டுதியா என்ன மரம் போச்சு இந்த வெள்ளத்துல <laughs> இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து நல்வினை தீவினைங்கிற மரம் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அந்த அறம்பாவம் என்று சொல்ற நல்வினை தீவினைங்கிற அந்த மரம் எல்லாம் சுத்தமா போடும் போனா தானே போயிடலாம் இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள் அடாராடா கொட்டி இருக்கிறாங்க இறைவன் பொருள் செயற் போல் புரிந்தார் மாட்டு இறைவனுடைய பொருள் செயற் போல் புரிய புரிய எது போகும் இந்த இருள் சேர் இருவினையும் சேரா நீங்கிடுனர் அதனால சேரானா தவறி நீங்க மே மே கலையை மட்டும் முடிச்சுட்டு போச்சு வச்சுங்க தளிச்சிட்டு வந்துடும் வேரோடும் பறித்து வேரோட பறிச்சுட்டு இனி அந்த மரம் வராது அதனால இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா அடாடா ரொம்ப அருமை உருவ அருள் நீர் ஓட்டா சரி இந்த மாதிரி வெள்ளம் வருது போகுது இவ்வளவு தூரம் எல்லாம் செய்யுதுங்கிறீங்களே அந்த வெள்ளமா தானே இருக்குது அது என்ன யாரு என்னன்னு மனுஷனா தெரியலேன்னாரு மனுஷனா தெரியறதுக்கு உருவம்ங்கிற ஒரு உருவத்தை கொண்டாடான் உருவம் வடிவுன்னு ஒண்ணு கொண்டாடான் எது என்ன மாதிரி வடிவு கோவில் இருக்கிற அருமையான வடிவு என்ன வடிவு சிவலிங்க திருமீன் அது என்ன வடிவு என்ன வடிவு அது சித்தாந்தம் அருவுரு அருவுரு அல்லவா அருவுருவ திருமீன் இந்த அருவுருவ திருமேனிங்கிறத நம்முடைய திருமுறைகளில விளக்கமா சொன்ன ஒரே வருடம் இடம் பிராணம் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் தீல் நாகம் அணிந்தார்க்கும் நிகழ்கூறியாம் சிவலிங்கம் அடாராடாம் பன்னிரெண்டாம் திருமறையில சிவலிங்க திருமேனியை இது மாதிரி சொன்னது இங்கதான் ஏண்டா கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த திருமேனி உருவமா இல்ல ஏன் நம்ம போல கண்ணுக்கு அதெல்லாம் இல்ல அருவமா இல்ல இல்ல ஒரு இது நீட்டு இப்படி நீட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்குது பின்ன என்ன பண்றதுடா அது என்ன கைகால் மூக்கெல்லாம் இருந்தா உருவம் கைகால மூக்கும் இல்ல ஒண்ணுமே இல்லாமலும் இல்லை அதான் அருவருவ திருமணம் அருவருவ திருமணம் அதனால உருவ அருள் நீர் ஓட்டா அந்த உருவமாகிய அந்த அருள் என்ன எது சிவலிங்க திருமேனியாக அங்காங்கெல்லாம் காட்சி கொடுத்து அருவரை தந்தின் வான் சிறை கட்டி தந்தின் வான் சிறை கட்டி அதன் பிறகு என்னது கோ இது உள்ள லிங்கம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன திரை எது வைக்கணும் சுவரெல்லாம் வச்சு அந்த கோவிலாக ஆக்கணும் இல்ல அப்பதான் பிரகாரம் எல்லாம் ஏற்படும் பலம் வருவதற்கு கட்சி மட்டவிழ் வெறி மலர் குளவாய் கோடி அப்புறம் அந்த வானசிறை பிரகாரம் மட்டும் கட்டினா போதுமா அது ஒரு கோவிலாக அமைக்கணும் முன்னால நந்தியம் பெருமான் அப்புறம் உள்ளே சிவலிங்க திருமேனி அப்புறம் அதன் பிறகு விநாயகப் பெருமான் அப்படியே பிரகாரம் வருகின்ற பொழுது அந்த திருமேனி மீண்டும் முருகப்பெருமான் அப்படி வருகின்ற பொழுது துர்க்கை அப்புறம் சண்டிகேஸ்வரர் என்று இப்படி எல்லாம் இந்த மாதிரி குளம் மாதிரி வெறிமலர் குளவாய் கோடி நிறையில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தில் நீ குளமேன் மேல் மகிழ்தலின் அந்த மாதிரி குளமாகிய அந்த கோவில்ல என்ன பண்றாங்க அன்பர்கள் ஆகிய நம் போன்றவர்கள் சென்றா அருமையாக தன்னுடைய தன்னை மறந்து பாடுறாங்க தன்னை மறந்து பாடுகிறார்கள் அன்னம் பாலிக்கும் இல்லை சித்தம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னன்பு ஆலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே நாவுக்கசர் இப்படி எல்லாம் நல்ல திருமுறைகளை உள்ளே ஒழித்துக் கொண்டு அந்த கோவில் எல்லாம் வலம் வருகிறாராம் வரும்படியாக குளத்தில் மீ கொளமேன் மேல் மகிழ்தலின் அந்த மாதிரி அந்த திருக்கோவில் போய் வழிபாடெல்லாம் செய்து நோக்கி அருச்சனை வயலில் அன்பு வித்திட்டு பெருமானாய் அந்த வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாடு என்ற வயல்ல அன்பையே விதையாக விதைக்க அப்படி இருக்கின்ற அந்த தொண்டர்களாகிய உழவர்கள் கண்டு இன்புற இந்த மேகமாகிய மழை அப்படியே பெய்து தளித்தது அப்படி தளித்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படி செஞ்சவனுக்கு நாம இது மாதிரி ஒரு தண்ணி எடுத்து நாம நாம ஒரு ஆற்றை பிச்சு கொடுக்க முடியுமா அவனுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்க முடியுமா ஒரு குளத்தை கட்டி கொடுக்குமா அப்படி கொடுத்தா என்னதான் பயன் அவனுக்கு அவனுக்கு என்ன பயன் ஒண்ணும் இல்லை அவன் தனி தனி தனி காட்டுறாங்க தாயும் இலி தந்த இலி தான் தனி என் காணி அவனுக்கு இது நாடே தேவையில்லையே எங்க இருப்பான் கோயில் சுடுகாடு எல்லாம் திருவாசகம் தான் அவரு கோயிலே என்னன்னாரு சுடுகாடு என்ன சார் அங்க குஷியா இருப்பாரு நல்லீர் ஒளில் நட்டம் பயின்றார் மாதனே குஷியில குஷி ரொம்ப குஷி அதனால அவருக்கு எதுக்கு உங்க தண்ணியோ இன்னியோ மற்ற வேணுமா வேண்டாம் அப்படிப்பட்ட தியாகி